நாற்பேத்த அருள் செய்த சீடுடைய சிலமாபுரன் அருணறி கடைசி பாட்டு அருணறிய மறை வல்ல மோனியகன் பொய்கையல மேய பெருநறிய திறமாபுர நேரிய ஒரு நெறிய மனவை துணறியால சம்பந்தன உரை செய்த சரி சொல்லுங்க மறந்தும் மருவியும் கூட சொல்வினை வரக்கூடாது சொல்வினை நன்றாக இல்லை சின்ன இல்லை கொள்வினை அதாவது நாம் முன் செய்த வினைகளை சொல்கின்றார் கொள்வினை அதே திருநாரையூர் கொல்லா பிள்ளையாரை சொல்லும் போது கொல்லா பிள்ளையார்னு சொல்லக்கூடாது அது வந்து இல்லை பெருசு கொல்லா பிள்ளையார் அந்த பொல்லா பிள்ளையார் அதே மாதிரி சொல்வது இதை ஞாபகம் அடுத்து கூற்றாயினவர் கூற்றாயினே கொடுமை பல ஏற்றாயடிக்க இரவு பகலு பிரியாது வன கோவன் எப்பொழுதும் தோற்காதென்பேற்று அகம்படியே ஆற்றேனடியே அதிகை கெடில வீரத்தன அவமானே கருதி பாட்டு பொற்காயம் கோரானையின் ஏரோரி தோல் புறங்காடர அத்தனை கந்தனை மால்வரைக்கு அடர்த்தருள் செய்த புரண்டோ பேஜோ எழுந்தால் எந்தேர யான விலக்கிட போல சொல் அதிகரித்த துறை அம்மானே Thank you. அடுத்து சுந்தரமூர் சுவாமிகள் அருளி செய்த முதல் பதிகம் பித்தா கோடி பித்தா பிறைக்கோடி பெருமானே அருளாள எத்த மறவாதே நீலைக்கேன் மன வைத்தார் பெண்ணை தம்பார் பெண்ணை நலலோர் அருட்டோராயுள் அத்த ஓன காழகி தேகனாமி காரோர் போனல் எய்தி கரை கலி திரை கையார் பாரோர் போகை ஏதே தீகை பழமணி உன்னதே தேரோர் பிழைத்த வெண்ணை நலோர் ஆரோர் என் பெருமாற்று ஆடல எனலாமே அடுத்து ஞானசம்பந்தருடைய பதிகம் திருநீட்டு பதிகம் மந்திரமாவது எல்லாரும் அதை எடுத்துக்கொள்ளுங்கள் துதிக்கப்படுவது நல்லா சந்திகமாவது நீரே செல்வர்பாயுமை ப கல்லகள் வீடு ஏறும் ஆரவாயா திருநீர்த்தை போற்றி புகழிடவோ ஊத்துரங்கான சம்பந்தனை ஏற்றி கண்ணை உடல் உத்த ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை இவ்வளவு வேணாங்கிறது உங்கள் நீங்களே கேட்டுப்பாரு என்னன்னா பேசும்போது நாம் எப்படி நம்மளுடைய வாழ்க்கை வெளிவருகிறது பாடும்போது எப்படி வெளிவருகிறது கொஞ்சம் அதனால என்னன்னா வாய்ப்பு நல்லா விட்டு பாடலாம் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை வாய் விட்டு பாடலாம் அடுத்தது மாதர் குறை கண்ணியான் சொல்லி இல்லையா இல்ல காதல் ஆக்சிடென்ட் இது இதனுடைய சிறப்பு இது வந்து பஞ்சாட்சர பதிகங்களில் உண்டு அதாவது ஐந்து எழுத்து மந்திரங்கள் அதில் கொண்டு வந்து வயிறு விழாக்கம் இது பொது எந்த ஊர்னு சொல்லல இது பொது வகையை சேர்ந்தது கால ಕಣ್ಣೆ ಮೈಗೆ ಓದುವದ ಮೈ ನನ್ನಲ್ಲಿ ನೋಡ ಕಾಲ ಕಣ್ಣೆ ಮೈಗೆ ಓ ஏன்னா கல் துணை பூட்டி ஒரு கடலின் பாய்ச்சின நத்துணையாவது இதெல்லாம் விளக்குன்னு சொல்லி எடுத்திருந்தாலும் ராகம் கேடார கூட பண் காந்தார பஞ்சோன்னு சொல்வார்கள் கால மாநிலை வகையை சேர்ந்தது சொத்துணை துணை தேடி பொருந்த கை தோழ சொத்துணை பொத்துணை தேடி பொருந்த கை தோழ கத்துணை தழுவிய மாபகத்த கூப்பிணை தீருந்தடி பொருந்த கை மூணாவது நம்பினை இப்ப திருஞான சம்பந்தருடைய ஒரு நமச்சிவாய பதிகம் திருநாவுக்கரசருடைய ஒரு நமச்சிவாய பதிகம் பாடியது இன்று சுந்தரமுசாமிகள் ஒரு நமச்சிவாய பதிகம் மாற்று பற்று எனக்கு எங்கே நிற்கிற பாதமே மனம் பாவித்தேன் பெற்றலும் பிறந்தேனே பிறவாத தன்மை வந்தே கற்றவர் தொழுது ஏற்றும் தீர் கரையூரி பாண்டி கொடுமுடினத்தவா உன்னை நான் மறைக்கினும் சொல்லும் நான் அமர்த்திவாய் அவங்களுக்கு சொல்லுங்க என் நம்பர் சொல்லுங்க காட்சி தேடி சொல்லுங்க திருப்பாண்டி கொடுமுடி ஆகவே கொடுமுடி நமக்கு எல்லாரும் தெரிஞ்ச ஒரு பாயிண்ட் கொடுமுடி அந்த கொடுமுடி தளத்திலே இவரது சுந்தரமூர் சாங்கள் நற்றவா கொடுமுடி நற்றவா பாண்டி கொடுமுடி நற்றவா உனை நான் மறைக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாய் அதுதான் சொல்றது நான் தழுப்பேறியதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா மறக்கவே மறக்க நமச்சிவாய திருமஞ்சனத்தை நான் மறந்தால் என்னுடைய நான் மறப்பதற்கில்லை என்று சுபமூர் சாந்தி அருளியது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒவ்வொரு கிருஷ்ணர் நமசிவாய் அதைத்தான் பேணி அணிபவர்க்கு எல்லாம் பெருமை கொடுக்கின்ற இந்த திருவியல் அது நிச்சயமா எல்லாத்தையும் கொடுக்கும் சொல்லுவாங்க திருநீச்சுடைய மகிமை திருநீச்சுடைய பெருமை அதை போது அந்த நமச்சிவாய பதிகங்கள்ல நான்கு பதிகங்கள் இருக்கின்றன திருஞான சமஸ்தானம் இரண்டு பதிகங்களை அருளி செய்திருக்கின்றார் அதில் ஒன்றுதான் காதலாகி இன்னொன்று துஞ்சலும் துஞ்சலில்லாத பொருளினும் என்று ஒரு பதிகம் அது ஐந்து எழுத்துக்கள் இப்பொழுது சுகமுசாண்டிய மற்ற பத்து எனக்கு என்று இது வந்து நாம சொல்லவே வேண்டியது பொருள் உங்களுக்கு எல்லாரும் எல்லாரும் விளங்கும் நட்பு பற்று எனக்கு இன்றி நீ திரு பாதமே மனம் பாதித்து நல்ல இதில் எந்த விதமான கருத்து வேறுபாடுகளுக்கும் நல்லா நமக்கு தெரியும் பெற்றலும் பிறந்தே இனி பிறவாத தன்மை வந்து எழுதினேன் பெற்றாலும் பிறகு பிறந்தாச்சு இனிமே இனி நம்ம வந்து பிறக்க போறதுன்னு இல்லை பிறந்தாச்சு ஒரு இனி பிறவாத தன்மை வந்த அதை எனக்கு கொடு கற்றவர்கள் தொழுது ஏற்கும் கற்றவர்கள் மிக்கவர்கள் இருக்கின்ற தொழுது ஏற்கின்ற திரு மாண்பி கொடுமுடிகளை வீட்டிருக்கின்ற நத்தவா உன்னை நான் மறைக்கணும் சொல்லும் நான் அமைச்சுவாயே என்று சொல்கின்றார் உடல் அதை இப்பொழுது நான் பார்ப்போம் வந்து பஞ்ச் வகை எந்த வகை என்று பார்த்தோம் என்றால் பழம் பஞ்சுரம் என்று சொல்வார்கள் பண் பழம் பஞ்சுரம் என்றால் ராகம் சங்கராபரணத்தை குறிக்கும் இதுல உங்களுக்கு நல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம் ஏன்னா அந்த தேவாரத்துல எட்டாயிரத்தி சொச்சம் பாட்டு அதாவது ஏழு திருமுறைகள் பார்த்தோம்னா ஒன்று அதாவது ஞானத்தின் நாலு பிறகு சுந்தரசாயிரம் மொத்த பதிவுகளை பார்த்தோம்னா எட்டாயிரத்தி சொச்சம் இந்த எட்டாயிரம் சொல்ற பார்த்ததே இருபத்தி மூன்று பண்களில் தான் அமைந்திருக்கிறது ஆனால் ஈஸியா ஞாபகம் வச்சிடலாம் இருபத்தி மூன்று பண்கள் தான் அதுல இருபத்தி இருபது இருபத்தி ரெண்டு ராகம்னா வரும் அவ்வளவுதான் வரும் எல்லாம் அவுட் சைட் ராகாக தான் உங்களுக்கு சங்கீதம்னா எழுபத்தி ரெண்டு மேலகத்தா இருக்கு அதுலேருந்து இப்போ நம்ம தாய் ராகம் ராகம் கடல் அப்படின்னு சொல்லுவோம் அதுலேருந்து எவ்வளவு எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம் எடுத்து எடுக்க குறையாது அல்ல அல்ல குறையாது அதனால தேவாரத்துல நம்ம ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம் இது பழம் பஞ்சுர பண்ணிலே அமைந்த ஒன்று ராகம் சங்கராபுரணம் தாரோ மத் பத்து பத்து எனக்கு திரு பாதமே மனம் பாவித்தே நானே சொல்ல மறுபடியும் பார்த்துங்க அதுல மற்ற பத்தனக்கு மற்ற பத்தனக்கின்றேன் என்று பாதமே இதுல நமக்கு நமக்கே புரிந்து கொள்ளத்தக்க வகையில் மற்று பற்று எனக்கில் திருப்பாதமே மனஸ்பவித்தே நீங்க சொல்லி பாருங்க தப்பா வருதுன்னா எனக்கு வேண்டாம் நல்லா வாய் விட்டு சொல்லலாம் தப்பா இருந்தா திருப்பிக் கொள்ளலாம் நிச்சயமாக சொல்லலாம் மற்ற பத்து எனக்கு திரு பாதமே மனம் பாவித்தேன் ரைட் மத்து பத்து எனக்கு பாதமே மனம் பாவித்தேன் மத்து பத்து என பெற்றாலும் திரல் தேல் இனி பிறவாத தன்மை வந்தேனே பெற்றாலும் இனி பிறவாத தன்மை வந்தேனே எதுக்கு சொல்றேன்னா பிரித்து சொல்லும் பொழுது பொருள் நமக்கு நன்றாக விளங்கிவிடும் அது பாடல் எல்லாரும் பாடுறது என்ன பெற்றலொன் இப்படிதான் பாட்டு நிறைய இது பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை வந்தெய்து பிறவாத தன்மை இனி பிறவாத தன்மை இதெல்லாம் பிரிக்கிறோட வாத தன்மை எனக்கு ஒண்ணும் புரியல அழுத்தம் திருத்தம் பிற பாதகத்தன்மை ஒரே அழுத்தம் திருத்தமா வரும் பாட்டு ரொம்ப கரெக்டா வரும் இல்லை பிறவாதங்கிறதுக்கு பிறவாத தன்மை பிறவாத ஒரு வார்த்தை அதை போய் நடுவில் ஒரு கட்டு அது சரியா வருமா பெற்ற இனி பிறவாத தன்மை வந்தேரே அந்த ரெண்டு வரி போல மற்ற இரண்டு வரியை சொல்வது மிக எளிது கத்துசி கரையோரி பாண்டி கொடுமுடி கற்றோடு தேத்தும் சீர்கரை நல்ல எல்லாரும் சொல்றவங்களையும் விட மாட்டான் அதே வரலையும் நிற்க போறேன் ஆமா அது நல்லா அந்த வரியை எல்லாரும் சரியாக சொல்ல சரியாக நான் வேகமா சொல்லலைன்னா அடுத்த வரைக்கும் போகாம திரும்பி திரும்பி வரைய அப்படியே நிற்கும் கத்தவோடு துல்சி நத்தவனை நாமரகினும் சொல்லுற நமதேவாயவே நத்தவா இன்னொரு மூணாவது கத்தவ தொழுதே சேர்க்காரு ஆ ஒளி பெருகி உங்களையும் வரும் இது இங்கே எனக்கு மட்டுமே சொந்தமல்ல இது வரிசையா எல்லார்ட்டையும் வரும் அதனால நல்லா பாடி விடுங்கள் ஏன்னா உங்களிடையே வந்ததுக்கு அப்புறம் சார் எனக்கு மைக்கில் பாடி வழக்கம் இல்லையே நான் எப்படி பாடுறது அப்படின்னு சொல்ல இயலாது அதனால இப்ப நான்கு வரையும் சேர்த்தே பாடிவிடுவோம் மற்ற பத்து எனக்கு ஆதனி பாவித்தே பெற்ற பிறர்கே இனி பிறவரதன்மை வந்தேனே கற்றவ தோ எனக்கு அப்படின்னு சொன்னா இந்த நாலாவது வரி மட்டும் எல்லாம் வேகமா வந்து இந்த நான்காவது நச்சவா உன்னை நான் மறைக்கணும் சொல்லு நாம பாடும்போது எல்லாருமே சவுண்டும் நல்ல வேகமா மற்ற மூணு வரியில ரொம்ப குறைஞ்சிருந்த மாதிரி அதனால அது மாதிரி வரக்கூடாது அதனால இன்னொரு தடவை சொல்லுவோம் மட்டு பத்து எனக்கு பாதனி மணல் பா பெற்றே பெற்றலோ பிறந்தே பிறவாத தமை வளர்ந்தேனே தொழுதே சோசேற்கர கோரிப்பாண்டே கொடுமுடி நத்தவ புலித்த நற்றவாவுனை நான் மறக்கினும் சொல்லும் நம சிவாயசே முடிக்கும் போது மேலே சொல்லிட்டு வந்து கீழே இப்படி முடிக்கணும் கடைசியில் கடைசியில் ஒரே சொல்லி இப்படி முடிக்கணும் பாருங்க நற்றவாவுனை சொல்லுல நம சிவாயரே நான் மலக்கேனும் வாயரே இறைவன நீங்க ஏதாவது கேட்கின்றீர்கள் சப்போஸ் உங்கள்கிட்ட ஏற இறைவன் ஏற்க நேரம் வந்துட்டார் போத்தோதற்கு நேரம் நிற்கிறார் இறைவன் அவர்கிட்ட நீங்கள் என்ன கேட்பீர்கள் எல்லாத்தையும் இப்ப எல்லார் இடத்துலையும் ஏற இறைவன் இருக்கார் அவர் கேட்கின்றார் உங்களுக்கு என்ன வேண்டும் என்ன வரம் வேண்டும் என்ன எங்கிட்ட எதிர்பார்க்க ஏன்னா கேட்கும்போது நீங்கள் என்ன சொல்வீர்கள் ஏன் சொல்லுங்க ஏன் <laughs> நீங்க அதாவது இறைவனே வந்து உங்கள்கிட்ட என்ன வரணும் என்ன வரணும் கேளுன்னு சொல்லும்போது நீங்க என்ன என்ன சொல்லணும் நீங்க பின்னாடி இந்த பையனை கேட்டா என்ன சொல்லுவார்ல அந்த பையனை கேட்டா இல்லை நீங்கள் வேட் கடந்துட்டீங்க நீங்கள் கேட்கலாம் நாங்கள் கேட்க முடியுமா அந்த மாதிரி ஒரு சமயம் நம்மிடையே எதிர் வந்து நிற்கும் போது அதுதான் இப்ப இவங்க கேட்கறது அவர் கேட்கறதுக்கு ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு நிச்சயம் அவர் கேட்கலாம் ஏன்னா இவரே கேட்க நர்த்தவா உனை நான் மறைக்கணும் சொல்லும் நான் நமஸ்வாயை பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை வந்து எய்தினேன் என்கிறார் நிச்சயமாக இருக்கு பிறந்தவுடன் இறப்பு இறந்தவுடன் திருப்பி அதாவது இங்க காரைக்காலமையா சொல்றார் இரவாத இன்ப அன்பு வேண்டி வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும் மீண்டும் பெறப்போண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும் இந்த சித்தருடைய வாழ்க்கையை அலசி பார்த்தோம் என்றால் அவர்கள் சொல்வார்கள் எல்லோருடைய நலமும் என்னுடைய நலம் அவ்வளவு பிறர் வாழ நாம் வாழ சில பேர் சொல்லுவார்கள் உன்னது என்னது என்னது என்னது இது ரொம்ப வேகமாக தான் என்னது என்னது என்னது அவன் புரிந்து கொள்றதுக்குள்ளேயே முடிஞ்சு போகும் அது ஒன்னது ஒன்னது என்னது ஒன்னதுன்னு சொல்றது போக ஒன்னது என்னது என்னது என்னது சித்தருடைய வாழ்க்கை அப்படி அல்ல எல்லாம் பிறர் வாழ்க பிறருடைய நன்மை அது போதும் அது நான் செய்தாலே அதற்கு ஒரு ஈடு இல்லை இருக்கு இதே இப்போ இவங்க ஐயா சொன்ன மாதிரி ஒரு ஐந்து ஆயிரம் நாளுக்குள்ள ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடக்கும் போது மரதீஸ்வரர் கோயில்கள் இதே வினாவை எடுத்துரைத்தோம் பெரியவர் அவரும் அவர் தான் சொன்னார் பிறவாமை வேண்டும் சார் பிறவாமை வேண்டும் என்பது அவரவர் வினை வழி அவரவர் வந்தனர் அவரவர் வினை வழி அவரவர் அனுபவம் எவர் எவருக்கு உதவினர் நாம் என்ன அதான் சத்தந்தி பாண்டியனுடைய திருநெறிய தமிழ் வல்லவர் தொழிலினை தீர்தல் எளிதாமே ஞானசம்பந்தர் வாழ்க்கை அதே ஞானத்து அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்வோம் அது பெறுவீர் உய்வினை நாடாது இருப்பது உந்தமக்கு கோணம் என்றால் செய்வினை வந்து எமை தீண்ட பெற திருநீலகண்ட அவ்வினை எந்த வினையாக இருந்தால் இது சரி செய்து விடும் கவலைப்படாமல் நாம் எதை செய்தாலும் அதை நன்றே செய்து விடுவோம் என்றால் இது கேட்காமலேயே நமக்கு நிச்சயமாக அவன் தருவான் நிச்சயமாக சொல்லலாம் எதை வேண்டும் என்றால் வேண்டத்தக்கது அறிவோயினி வேண்ட முழுதும் தருவோயினி வேண்டும் மயன் மார்க்கு அறிவோயினி வேண்டி என்னை பணிகொண்டாய் வேண்டி நீ யாது அருள் செய்த யானும் அதுவே வேண்டினல்ல வேண்டும் பரிசு ஒன்று உண்டு எனில் அதுவும் உந்தன் என்ற அது உன்னுடைய விருப்பம் நான் எது கொடுக்கிறதா இருந்தால் அப்படி சொல்லலாம் அப்படியே வருகிறது அதனால பாடல்களை நாம் பாடிவிட்டோம் என்றால் எதை செய்தாலும் எல்லாம் அவன் செயல் இதுதான் நம்ம பெரியவர்கள் சொல்றது இல்லையா எல்லாம் அவன் செயல் அவன் அருளாலே அவன் சார் வணங்கினான் நிச்சயமாக சொல்லலாம் அந்த வகையிலே நீங்கள் இந்த பாடுகின்ற பாடல்கள் நாம் எந்த வகை செல்வோம் என்பதை அவர் வழிகாட்டி செல்வார் நமக்கு முன்னே அவர் நடந்து செல்வார் என்று சொல்வார் அதே மாதிரி இருக்கும் நிச்சயமாக சொல்லலாம் இப்ப இன்னொரு தடவை வரிசையாக எல்லாரும் அந்த பாட்டை வரிசைப்படுத்தி நாம் வரிசையாக பாடுகின்ற பாடல்களை பாடிவிட வேண்டும் இந்த பாட்டை மறுபடியும் கடைசியில் ஒரு தடவை பாடல இன்னொன்று அடுத்த முறை வரும்போது எல்லாரும் வீட்டில் புத்தகம் மடையில் வாழை என்ற திருப்பதிகம் முதல் பாட்டு திருஞான சுமந்தருடைய முதல் பாட்டு மடையில் வாழை அந்த தக்கராக பண்ணிலே அமைந்த ஒன்று அப்படி யாருக்கும் புஸ்தகம் இல்லாமல் இந்த புத்தகத்தில் இல்லை அதனால யாராவது ஒருத்தர் வந்து அந்த பாட்டை வாட்ஸ்அப்ல எல்லாருக்கும் அனுப்பிச்சிருங்க அது செஞ்சிடலாம் எல்லாருக்கும் போய் சேர்ந்து விடும் இப்ப முதலேந்து தோல்டி சிவின் கூற்றாயினவாறு சித்தாக்கரை மந்திரமாவது நேரு அடுத்து காதலாய சென்று அடுத்து இப்ப சொன்ன மற்ற பத்தனது பரிசை பாடி வந்தலாம் தோடுடைய செவியல் விடையேறிய நெடுடைய உன்னை நாட்பணில் தேர்த்த அருள் செய்த நேரிய பெம்மானிவனல் அருணெறிய பொய்கை அலர்மே நெறிய பிரபாபுர பிம்மானிவன் தன்னை ஒரு நெறிய துணரியான சம்பந்த உரை செய்த எளிதாமே குற்ற விலகலே கொடுமை ஏற்காயணிக்கே பகலும் புகாரில் வகேற்றின் ஆத்தேலகிய நதிகை கரில வீரட்டான துறை போட்டாயல் கோதா பேரொரு தோல் குரங்காட நடமாட வல்லனை மார்பதைக்கே அடத்தே கருள் செய்தே கருள் வேற்றும் ஞான விளக்கிட அதிகை கெடில பித்த சோடே அருள எத்த Make. ஆரோரின் எனலமே மந்திரமாவது மந்திரமாவது நீரே வானவர் ஆ நீரே சந்திரமாவது நீரே சமயத்தில் நீரே பங்கள் தீரே ஆளவாயம் ஆற்றல் இ உற்ற அது பாடும்போது ஊற்றன்னு வந்துடும் அது நல்லா கவனிச்சிடும் தெற்றித்தன்னல் ஓடல் உற்ற அந்த மாதிரி பாருங்க ஏன்னா தேற்றி தன்னல் ஓடல் ஓற்ற இப்படி வந்துடும் ஊற்றன்னு வந்துடும் அது மாதிரி வரக்கூடாது மறுபடியும் திருப்பி சேர்த்தி தென்னல் ஓடல் ஒற்ற அதே மாதிரிதான் இதுலயும் சாத்திய பாடல்கள் பத்தும் அதுல எப்படி வரும்னா சாத்திய பாடல்கள் பத்தும் இப்படி வந்துடும் பத்தும் நன்றாக ஸ்பஷ்டமாக அந்த வார்த்தை வர வேண்டும் சாத்திய பாடல்கள் பத்தும் வல்லவர் நல்லவர் தாமே காதலாய் காதலகி கசிந்து கண்ணி ஓதுவதமை நல்லது குறிப்பது வே நாகின நாகமும் நமசிவ நலதிலமும் நமசிவயனு தொலையார் தமிழ் பங்கள் தேருதடி பொருத ஆ ஆ பாட்டினும் மாப்பினை தழுவிய அகத்த பூப்பினை தீருந்தடி பத்து பத்து எனக்கு பாதமே மனம் பவித்தே வர்றார் இந்த இதை நல்லா ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள் நாம் அடுத்த வாரம் இந்த மடையில் வர இது பொற்றாளம் பெற்ற பதிகம் என்று சொல்வார்கள் இது சாமிக்கு வந்து கையில தாளம் போடுறதுக்கு பொன்னாலான தாளம் கொடுத்த ஒரு வரலாற்று நிகழ்ச்சியுடைய பாடல் திரு கோலக்கா என்ற திரு ஊர் அடுத்த ஞாயிற்றுமா வச்சுருவோமா அப்படின்னா அதனால சனி பிரதோஷம் இந்த வரையும் சனிக்கிழமை பிரதோஷம் வருகின்ற காரணத்தினாலே அடு சனிக்கிழமை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் அஞ்சு சரிங்களா இல்லை கிழமை எப்படிங்கிறது திங்கக்கிழமை இல்லை இல்லை இல்லை அன்னைக்கு வேற எந்த வேலையும் வைக்கக்கூடாது அது கிடமையாக இருக்கு நீங்கள் திங்கக்கிழமையா செவ்வாய் எல்லாத்தையும் கேட்டுட்டு எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருங்க அந்த ஐயா இந்த கேட்டுக்கிட்டு நீங்கள் எல்லார்ட்டையும் வாட்ஸ்அப்பில் எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ணி கொடுத்துருங்க நம பார்வதி வஜயே அரமகாதேவ விச்சிட்டும்